மீதும் தபு தாபியீன்கள் மீதும் இமாம்கள் உலமாக்கள் தியாகம் வரை வர இருக்கக்கூடிய முக்மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் தாய்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உலகத்தில் அல்லாஹ் மகானுவத்தாரா அவனுடைய திருப்தியை அடைய கயாமத்து நாளில் அவனை இந்த கண்களினால் பார்க்க உயர்தரமான சொர்க்கத்தை சென்றடைய எவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அப்படியாப்பட்ட வாழ்க்கையை எடுத்து எவ்வாறான ஒரு பயங்கரமான கேவலமான வாழ்க்கையை அதே போல அதை வாழ்ந்தார்களும் அப்படியாப்பட்ட நரகத்துக்குரிய கேவலமான அவர்கள் இருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து விலை வாழ்வார் முதலில் எனக்கும் அப்பா என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு நசீகத்தும் மத்தியத்தும் செய்து கொள்கின்றேன் மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதாவது மகாணவத்தாரா நம்மை இந்த உலகத்திற்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை வாழ்வதற்காகவே அனுப்பி வைத்துள்ளார் இதை நிரந்தரம் இல்லாத ஒரு உலகம் நிச்சயமாக நான் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தே ஆவேன் ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த சின்ன உள்ளதான் பாவமே விட்டு வைக்காது வாலிபரே இப்ப வயசே வைக்காது வைக்காது திருமணம் விட்டு வைக்காது குழந்தைகள் இருக்கிற பாவம் விட்டு வைக்காது நிச்சயமாக நான் நீங்களும் அடைந்தே அந்த நோக்கிற்கு முன்னால இந்த குறுகிய கால வாழ்க்கைய சீரேசனமா வாழ வேண்டும் அல்லாது பொருத்தமா வாழ வேண்டும் என்றுதான் அனைவரின் முயற்சியாக இது போட்டி ஆனா இந்த முயற்சி இதனுடைய வெளிப்பாடு என்ன இந்த முயற்சி நவியவங்க செய்த முயற்சி போல இருக்கிறா இந்த முயற்சி ஏனையவர்கள் அந்நியவர்கள் முயற்சி போல இருக்கிறா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளோ பாடுபட்டோம் ஏன் புட் அந்த அதில் வரக்கூடிய அந்த விடயங்களே நல்லதாக வருவதில்லை ஏன் எங்களை வாலிபங்களை கெட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஏன் நாங்க சிலரை கேட்கிறாங்க இல்ல ஏன் பெற்றோர்களுக்கு அடக்க ஒழுக்கம் இல்லாமல் எந்த ஆளும் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க இஸ்லாம் இதற்கு மீன் அழகாக வழிகாட்டல்களை மிக தெளிவாக வழங்கியிருக்கிறது இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ நிச்சயமாக இவன் வெற்றி அடைவான் இந்த உலகமா எக்ஸாம் இந்த எக்ஸாம் பேப்பர் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானது இன்றைக்கு உலகத்துல எல்லாரும் அபு உரையாவது போல சொதியவானு போல ஆக முயற்சி செய்யறாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணமுடையவங்க அவங்க அவங்க அவங்களோட நிலைப்பாடுகளை இருந்து கொண்டு இஸ்லாம் காட்டின வழி பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்காங்க எந்த ஒரு கஷ்டமும் நீங்காது இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் எல்லா வாழ்ந்தவரும் இவரை போல ஆகும் எல்லா சவால்களும் இவங்களை போல ஆகும் அது நடக்காது நபிசல்லாம் செல்லமோட காலத்துல கூட பலவிதமான வாய்ப்புகள் இருந்திருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில வாய்ப்புகளுக்கு கூட வலுவான கூறி செய்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில முக்கியமான சகாபாக்கள் சில மோசமான தவறான பார்வையில் பார்த்து பற்றி இடம் ஆனா இவங்க அனைவரும் எல்லாவின் பக்கம் ஓடி வந்தாங்க மனம் அப்படியே உயிர் பேசிட்டு யாருதா என்ன பாவம் நடந்துட்டு யாருதா எல்லாம் அழக்கூடியவங்களா இருந்தாங்க வேளாண் கண்ணியத்துக்குரிய சோதரங்களே அல்லாவுக்கு உலகத்துக்கு வாழ்க்கை பின்னால கபர் மஷர் என்ற ஒரு வாழ்க்கையை செய்தார் இதுல கேள்வி கணக்குரிய ஒரு நாள் இருக்குது இந்த நாள்ல எல்லாரும் பயந்து கொண்டு தன்னை தானே யோசிச்சு கொண்டு தனக்கிட்ட பிறரை நிறுத்த விடாம يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه அந்நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பர்களை விட்டு தன்னுடைய குடும்பத்தார்களை விட்டு தான் நேசித்த மனைவியை விட்டு தான் யாருக்காக இரவு பகலா வேலை செய்தீங்களோ சிந்தினோமோ அந்த பிள்ளைகளுக்கு யாரை ஆளாகினார்களோ அந்த பெற்றோர்களை விட்டு எல்லாரும் விட்டு ஓடுவாங்க இப்படியாப்பட்ட ஒரு கட்டத்துல அல்லாதான் சில நபர்களுக்கு சில கூட்டத்தாரர்களுக்கு நான் என்னுடைய அருகிலே என்ன கொடுப்பேன் இதுல முக்கியமான ஏழு கூட்டத்தார் அதுல ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வாலிபர் இந்த வாலிபர் லேசானது அல்ல இந்த உலகத்துல சில விடயக்கருவி அதுகளை விட்டு கடந்து போயிட்டா திரும்ப போய் அது சரி பண்ண இயலாது உதாரணமா சின்னக்குள்ள வயசுல போடுற கூட்டு அந்த வயசுல தான் போடுவோம் அந்த வயசு கூட பெருசாயிரம் கூட போட்டா இவருக்கு சூழ்நிலை தான் கேட்பாங்க சிங்கப்பூரை போல நடந்து கொள்றாரு போல பெரியாராரி என்றுதான் செல்லுவாங்க பெரியாராரி அவர் அவர் மாதிரி தான் இருக்கும் சின்னப்புள்ள பெரியாராரினா பாரு இல்லை படிக்கிறாரு அந்தந்த வயசுக்குரிய விஷயங்கள் அந்தந்த வயசுல தான் செய்யும் அப்ப இந்த சின்ன வயசுல சில விஷயங்கள் உற்று கை தவறி போன உடனே கை தவறி போன உடனே நாம பெருசாக யோசிச்சு அதுக்காக அதனால்தான் நேற்று நடந்த பாவத்துக்கு இன்றைக்கு ஓடி போயிட்டு நேற்று நினைச்சு ஐயோ தவறு நடந்தே நான் நேற்று கொஞ்சம் ஓடி போயிட்டு அந்த தவறை சரி வீட்டு வர விட்டா அதேடா நாளைக்கு என்ன நடந்தேன் என்று தெரியா நாளைக்கு நான் இருப்பேனா நாளைக்கு வேணா நாளைக்கு திரும்புவேனா இன்னைக்கு நாங்க நடக்கிறத கணக்கெடுக்கவும் இல்லை எதிர்காலத்தை யோசிச்சு யோசிச்சு என்ன நடக்குது நிகழ்காலத்தில் அழிவுகளே விழாமல் இருக்கிறோம் ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு நேரம் தான் நிகழ்காலம் இப்ப வாழ்ந்து ஜும்மாவுடைய நேரம் உதாரணமா நான் ஒரு ஜும்மா இது எனக்கு ஒரு நன்மையா இது கொண்டிருக்குது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நன்மையா இது கொண்டிருக்குது நாளைக்கு இதே நேரத்தை யோசிச்சா இந்த ஒரு மணியை நான் சீரேரியாக கழிச்சேன் நான் நினைக்கிறேன் இதே இந்த நேரத்துல ஒரு பாவத்தை செஞ்சுட்டே இருந்தா அந்த நான் நாளைய தினம் நான் இந்த நேரத்தை நினைச்சு அல்லாஹிட்ட அழுவு இதனால வாலிபம் லேசானதல்ல இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் நாள் அரசுலே கொடுக்கிறேன் இருக்கிறான் இந்த வாலிபர்கள் நல்லவர்கள் இந்த வாலிபர்கள் சீரேவியானவங்க இவங்க கிட்ட நிறைய ஆற்றல்கள் இருக்குது இவங்க கண்ணியமான ஒரு அதான் அது அதுக்கு எதிர கூட்டக்கூடிய ஒரு எப்படி பேச மாட்டேன் என் சொந்த மாணவாக நான் தவறு செஞ்சாலும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் ஏன் அவங்களை ஒதுக்கி தள்ளுகிறோம் இன்றைக்கு நடந்த மிகப்பெரிய கை சேதம் என்ன நபிசல்லாஹுடைய செல்லம் வாலிபர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க என்றா மதியனால முஸ்தாவின் உபயோகம் சொல்லுவாங்க அனுப்புறாங்க அனுப்புறாங்க இவ்வளவு சொன்னா உமர் அலி நபிமார்களுக்கு கூட ரசூல்மார்களுக்கு கூட அல்லாஹ் வழிகாட்டி கொண்டுதான் இருந்தான் அந்த நபிமார்கள் நம்முடைய தோழர்களுக்கு வழிகாட்டினாங்க உதாரணமாக நபி சொல்லா வரைவசம் அவங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான் நபி அவங்க சாபாக்களுக்கு வழிகாட்டினாங்க சாபாக்கள் தாவியூங்களுக்கு வழி காட்டினாங்க தாவியூங்கள் சமூக தாவியூங்களுக்கு வழி காட்டினாங்க அவங்க இமாம்களுக்கு அவங்க வளமாக்களுக்கு அதே போல இன்றைய வளமாக்களினால நம்ம சமாளிக்கக்கூடிய சீதேவியான மக்களுக்கு தாவியூங்களுக்கு நல்லடியார்களுக்கு இந்த நல்லடியார்களாக நாங்க இந்த சீதேவியான வாழ்வுகளுக்கும் வழிகாட்ட வேண்டும் அவங்க இதை பார்க்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை அவங்க பதிக்கு வராங்க அவங்களுக்கு எங்கே ஒரு சந்தர்ப்பம் இல்லை அவங்க சாமி ஒரு நிறுவனத்துக்கு போறாங்க அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை ஆனா இன்றைக்கு தீய சக்தியல் பாவங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் எங்களை விட புத்திசாலி சைதான் பண்ணி இவனுக்கு நல்ல இடங்கள்ல இடம் கிடைக்கிறீங்க தீமையான இடங்கள்ல ரொம்ப ஆகிட்டா இவன் பாவத்துல சும்மே விழுந்துடுவாரு இப்ப வாலிபர்களுக்கு அந்த பாவமான மதுமாத பெரிய இடம் பாவங்கள் கூட எப்படியாப்பட்ட வாலிபர்களை இடம் காண்றாங்க நன்றி இவரை எங்களை ஆளா சேர்த்து கொள்ளையிலும் கூட்டுல கணக்கெடுக்காத அந்த பாவியை கணக்கெடுக்கிறாங்க வீட்டுல அவனுக்கு பேச இடம் கிடைக்கல சமுதாயத்தில் அவனுக்கு பேச இடம் கிடைக்கல சமுதாய பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பேச கருத்தோடு உண்மை இடம் கிடைக்கல அவருக்கு ஒரு வாகனம் ஒன்று கிடைக்கல ஆனா பாவியல் சைதான் அவளுக்கு வழிபாட்டு கொண்டிருக்கிறான் அவங்க என்ன செய்யல உனக்கு வாகனம் ஒன்றேவா நான் பணத்திலே வா ஏன் வாகனத்தை எடுத்து உனக்கு மஜமான இடம் இல்லையா இந்த இடம் இன்னைக்கு வேண்டியதை பண்ணு உடைய ஊர்ல கணக்கு எடுக்கிறாங்க இல்லையா நான் ஒண்ணு இல்லையா சொல்றேன் கணக்கு சந்தித்தாராங்க இல்லையா நான் சந்தித்தாரே இவரு பார்க்கிறாங்களா எந்த ஊர்ல தான் கணக்கெடுக்கிறாங்க இல்ல என்ன பள்ளியில தான் கணக்கெடுக்கிறாங்க இல்ல என்ன இஸ்லாமிய நிறுவனங்கள் தான் கணக்கெடுக்கிறாங்க இல்ல இவங்க கணக்கெடுக்கிறாங்க எனக்கு ஆறுதல் அங்க இருக்குது எனக்கு நிம்மதி அங்க இருக்குது அந்த பக்கம் போடுறாங்க வாலிபர்கள் எல்லாம் அவர் செய்வாங்க அவங்க சில நேரம் ஊழியாக்களை போல நல்லவங்க இருப்பாங்க ஆனா அந்த வாலிபராளருக்கு அவர் நடந்ததை நாங்க விரட்டுவோம் பாவி என்று சொல்லுவோம் அவரை கணக்கெடுக்கிறோம் இல்லை உகைவாசி என்ற சம்பவத்துல அவனோட சம்பவத்துல ஒரு வாலிபன் அந்த வாலிபன் நல்லா இடத்துல வாக்கைக்கான் அந்த வாலிபத்தை துவாவை ஏற்றுக்கொள்றேன் அந்த வாலிபம் கேட்ட துவான் என்ன தெரியுமா யாரெல்லாம் சாட்சிய மகாரம் செய்த ரொம்ப அழகான ஒரு பெண் இவ காணும் போதெல்லாம் நான் ஆசை வைக்கிறேன் இவ அடைய வேண்டும் ட்ரை பண்ணினேன் முயற்சி செஞ்சேன் அடைய கிடைக்கல ஒரு நாள் இந்த பெண்மணி வாரா வந்து செல்லரா என் வீட்டுல வசதி போதா ஏதாவது உதவி செய்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் கேட்டேன் நீ என்னோட ஒன்று சேர்ந்தா நான் உனக்கு உதவி செய்வேன் இந்த பெண்மணி அங்க கேட்கிறா இங்க கேட்கிறா எங்களுக்கும் செஞ்சு கூட வழியில கடைசி கட்ட உதவி தேவை இவன் செஞ்சா நான் பாதையில வரும் மனக்கவலை நம்முடைய கண்கள் ரொம்ப பொறுமதியானது அந்த பாதிப்பை அந்த பெண்மணி சொல்லலாம் என் தந்தையில்லா இவங்க பயந்து போங்க இந்த முத்துவைய அல்லாவுடைய ஹலாலான அனுமதி இல்லாம உங்களுக்கு உழைக்கிறா அந்த மாதிரி வந்து அல்லாத ஒரு பயம் வருது அல்லாத சிந்தனை வருது இந்த மாதிரி அந்த பாவத்திலிருந்து ஓரமாகலாம் இதை இவர் அல்லாமல் கட்டினார் நானும் பாவம் செய்ய முயற்சிப்பேன் அந்த பாவத்தை படைத்த நம்முடைய நினைவு யாருலா கஷ்டம் யாருலா அத ஏன யாருலா இந்த உனக்காவே எவ்வளவு உச்சிப்போ அல்லா இத பாராட்டி இல்லையா இதற்கு யாரும் பேச வைக்க இல்லையா இது நம்பியோட காலத்துக்கு நடந்த சம்பவம் பராமரிக்க பேச இல்லையா பாவத்தை பேசுறான் இடம் கொடுக்கல இந்த காரணம் நாங்க தான் அவங்கள முறையில காட்டினோம் என்றா பள்ளியோட தொடர்பான நல்ல மக்களா வாழ்வாங்க நபி அவங்க சொன்னாங்க அண்ணா சொன்னாதி சமாதி சாதி செல்வம் ஒவ்வொருத்தரும் தங்கம் பெஞ்சு கூட பொறுமதியானது ஒவ்வொருத்தரும் பொறுமதி அந்த ஹரீஸ்ல அல்லாஹ் சுபஹானஹு நபியவர்களுக்கு வருவிக்கிறான் நபியவங்க செஞ்சது வந்து அந்தியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அதே போல ஆண்களுக்கு மட்டுமல்ல அதே போல வாலிபர்களுக்கு மட்டுமல்ல அல்லா நாம் மனிதர்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான் அந்நியவர்களும் தான் எல்லா மனிதர்களும் ஆற்றல் உடையவர்கள் அப்ப நாங்க எப்படி ஓட வாழக்கூடிய அந்த வாலிபர்களை ஸ்ரீ வாலிபர்களை பார்த்து எங்களுக்குமே உதவாதவன் என்று செல்லலாம் சூழ்நிலை வார்த்தைக்கு மாற்றம் தானே அவன் கொடுமையானவன் தான் அவனோட ஆட்களை என்னால் என்ன கண்டு கூட ஏதாவது இயலாததால்தான் எனக்கு உள்ளே போகுது வாலிபர்களை நீங்கள் ஏசா மதிக்கவான அவங்களை தான் இந்த நீரே நயாக்காக்கப்பட்டுச்சு அதே வந்து ஒரு வாலிபர் உமர்வதியத்தான் இஸ்லாம் போல வாலிபர் உஸ்மான் வழியத்தான் வாலிபர் அபுபக்கர் சுத்திக்குள்ள வாலிபர் சகாபாக்கள் வாலிப பட்டோரை பார்த்தா சுகாரெல்லாம் அதிகமான சகாபாக்கள் வாலிபர்கள் இஸ்லாத்தை கொண்டவங்க தான் இந்த அளவு வந்து வச்சாங்க இன்னைக்கு நாங்க சுதந்திரமா பின்பற்றோம்னா அன்று அந்த வாலிபர்கள் முயற்சி செஞ்ச முயற்சி தான் ஏன் நவியாக அழகான முறையை கைது பண்ணினாங்க சிறந்த வழிகாட்டலை வழங்கினாங்க இன்றைக்கு சிறந்த வழிகாட்டல் காட்டப்படுவதில்லை சமூகம் அவங்களை கணக்கெடுப்பதில்லை ஷைத்தான் பார்த்தான் இதுதான் போய் இந்த வேண்டாம் வாழ்க்கையே அந்த தேவையில்லை பண்ணோம் பள்ளி வாயில நாங்க மசூரா பண்ணும் ஏழை பள்ளி வாயில உலமாக்க நிற்கிறாங்க பள்ளி நிர்வாக இருக்கிறாங்க பள்ளியில முக்கியமானவங்க இருப்பாங்க ஊர்ல தினோட இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க வேற படிப்பு துறையில முன்னேற்றம் அடைஞ்சவங்க இருப்பாங்க இவங்க கைகோரும் நான் மட்டும்தான் செய்யணும்னா யாருக்கு வரைக்கும் செஞ்சு முடிக்கிறேன் நாங்க எல்லாம் ஒன்று செய்வோம் சேர்ந்து இந்த பாதிப்பவர்களுக்கு எப்படி நல்ல இடம் கொடுக்கலாம் பாதிப்பவர்கள் எப்படி பயன்படுத்தலாம் அதுக்கு ஒரு டீமை பொறுப்பாக போட்டு அவங்க அதை கைட் பண்ணினவங்க எல்லா சகாபாக்கள் நபியவங்க எப்படி கைட் பண்ணினாங்களோ அதே போல எங்களுக்கும் கைட் பண்ணுங்க வாலிபர்கள் சுதந்திரமா பேச ஆளுகிறது நபி அவங்க சுமகாதுல்லா இருவரை தலைவர் குரான் அவங்களுக்கு தான் இறக்கப்பட்டுச்சு கொண்டிருக்கக்கூடிய காலம் நபி வாழக்கூடிய காலம் அந்த நபிய கண்ணால பார்த்து ஈவான் பேர் அந்த காலத்துல ஒரு வாலிபன் வந்து நபியவங்க கிட்ட கேட்கிறாங்க கேட்கக்கூடிய கேள்வி கேள்வி இல்லை ಮೊದಲೇ ಅವಳ ಸಾಕ್ಷಿ ಅವಳು ಬೆಣ್ಣೆ ಅವಳ ತಾಯಿ ಅವಳು ಬೆಣ್ಣೆ ಅವಳ ಸಹೋದರಿ ಅವಳು ಬೆಣ್ಣೆ ಅವಳ ಸಹೋದರಿಯೋಡು ಸೇರಲಿರುವುದಿಲ್ಲ ಅವಳ ಸಾಕ್ಷಿಯೋಡು ಸೇರಲಿರುವುದಿಲ್ಲ ಅವಳ ತಾಯೋടെ അവനാവും ചെയ്തിരിക്കുന്നില്ല അതുപോലെയാണ് എന്റെ പോകുന്നത് എന്റെ ദൈവം അതാവുതാണ് ഗണ്യമാണവരെ அழகான சிறந்த வழிகாட்டுறவர்கள் வாழ்வோம் நல்லவர்கள் அவங்களை கைவிடாக வாழ்ந்துவோம் வாழ்வதை நிரந்தரமாக வாழ வந்த என்ற நிச்சயமாக நான் நீங்கள் உலகத்திற்கு வெளியேயாகவும் அந்த மூக்குடைய நேரத்தில் நான் சீரியலாக பார்ப்போம் அந்த மூக்குடைய நேரத்தில் மருத்துவமாக செல்வாங்க எனக்கு செல்வாங்க நீங்கள் நம்பி நம்பாத உடம்போடு வா ثم تلقاهم تتنزل عليهم الملائكة ولا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة وأبشروا بالجنة அந்த ரூபு பிரியப்படக்கூடிய கட்டத்துல வழக்கமான நீங்க பயப்பட வாடம் நீங்க கவலைப்பட வாடம் நாங்க உங்களோட நண்பர்கள் உங்களோட சொந்த வாசித்து நாடகமாக ஆய்வு சொல்லுவோம் அது எங்களுக்கும் செல்லப்படும் கபருக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது வணக்கமா நடக்கணும் எங்களை ஜனாதாவ ஹனூதுமின் ஹனூதில் ஜென்னா சொர்க்கத்துடைய நறுமணம் பூசப்படணும் கபலமின் அப்பானில் ஜென்னா சொர்க்கத்துடைய கப்பன் செய்யப்பட்டதால் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படணும் கபல வளர்த்துமார் வந்தவுடனே அல்லா நாம் அழகான முறையில பதில் செல்லவிடும் வளர்த்துவா செல்லவும் சொர்க்கத்துடைய கதவை திறந்துருங்க சொர்க்கத்துடைய விழிப்புணர்வு விழிச்சிருங்க சொர்க்கத்துடைய ஆடைகள் அணிய வச்சிருங்க நாங்கள் தரமான சொர்க்கத்துக்கு போகணும் அந்த சொர்க்கத்துல இன்பங்கள் விசாலமானது அந்த மிகப்பெரிய இன்பம் அல்லாவை காணக்கூடிய இன்பம் அந்த அல்லாவை நான் நீங்களும் பார்க்கணும் இந்த வெற்றி கண்ணால பார்க்கணும் வேளாண் பெரியார்களே சோதரர்களே நல்லவர்களாக வாழ்ந்துட்டோம் என்றா சீரர்களாக வாழ்ந்துட்டோம் என்றா அந்த அன்று விருப்பமான முறையில வாழ்க்கையை கழிச்சோம் கண்ணால பார்க்க ஏழும் மேலும் அந்த சத்தியம் நிச்சயம் எழுதியிருக்கக்கூடியவர்களே அல்லாமல் பார்ப்பதும் என்று முயற்சி செய்வோம் இந்த உலகத்துல பாடுபடுவோம் தம்பே உன்னை பார்க்கிறதுக்காக முயற்சி செய்கிறேன் அல்லா உன்னை பார்க்கறதுக்காக நீ தன் பாவத்தை அல்லா உதுவோம் அல்லா அதான் நேரத்தை அல்லாட இறக்கத்தை செய்து பேசி முடிக்கவில்லைதான் எங்களை நினைச்சா வாழ்க்கை இருப்பொருமதி ஆகுது மௌத்து நாளைக்கு வந்து சரியா நேற்று நாங்கள் இந்த வாரம் ஒரு மெசேஜ் என்னோட படித்த என்னுடைய வகுப்பு நண்பன் அவனுடைய ரெண்டாயிரம் வயசு இன்று அப்பா தானிக்கிறான் சொத்து கொண்டு போகணும் பெற்றோர்களுக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கையை நான் பொருந்தி கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கும் இந்த வயசுல மூக்கு வயசு இந்த நேரத்துல மூக்கு வர வேண்டியதில்லை இதனால நான் அல்லாஹாவை வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும் வாழ்வதை வந்து செய்யாது வந்து செய்யாது நாங்கள் திருந்தோடு என்று ஆசையாகும் நாங்கள் திருந்தோடு என்று ஆசையாகும் திருத்திக் கொள்ள இயலாமல் இருக்கிறார் திருத்திக் கொள்ள இயலாமல் இருக்கிறார் ஆபத்தை கண்டுடனே அதுக்கு அடிமையாக ஆகலாம் யாருலாம் பாதுகாத்துலையா இருக்கலாம் என்னால் அந்த சக்தி இல்லையா இருக்கலாம் குரான் அழைச்சாத்தா அந்த குரான் ஓதேவியா போல பாவம் என்னவானம் என்று நன்மை என்ன அழைச்சாத்தான் நன்மை செய்யவியா இருக்கலாம் நன்மைகள் என்று அதை கொண்டுயா இருக்கலாம் நன்மை அதை கொண்டுயா இருக்கலாம் உங்களோட பெற்றோர்களை நீ பெற்றோர்கள் கபராஜில் ஆயிட்டோம் அவர்களுக்கு ஆசமாக்கிறியா இருக்கலாம் அல்லா என வாழ்க்கையை செய்யா நடிக்கவே செய்யாதா வாலிபுகளை செய்யாக்கிறியாதா சிறந்த முறையில வாழவே செய்யாதா இந்த ஊரை புரிஞ்சு போயாதா இந்த ஊரை கபூல் செஞ்சு போயாதா நிகழ்ச்சியில கபூல் செஞ்சியாதா